காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி சிவம் காட்டிங்கிற சொல்லத்தான் அப்படியே தூக்கி மேல வச்சுக்கணும் ஏன் இந்த ஒரு சொல்லு இல்லைன்னா அந்த காட்டாதனை எல்லாம்ங்கிறது ஒண்ணுமே தெரியாம போடுமே சுவாமி சிவம் காட்டி என்பதனால ஆன்மாவாகிய உன்னையும் காட்டி என்றா நீ யார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் என்று சொல்றீங்களே அந்த ஆன்மாவாகிய தன்னையும் தனக்கு சூழ்ந்திருக்கிற அதே போல மலம் இதையும் காட்டி எனவே காட்டாதனை எல்லாம் காட்டி அப்புறம் சிவம் காட்டி தன்னையும் காட்டினார் இங்க வந்து இப்போ இப்ப என்ன பொருள் இங்கே காட்டாதனை எல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து இங்கேயும் பாருங்க அப்ப இங்க காட்டாதனை எல்லாம் காட்டிக்குவது என்ன பண்ணும் இறை உயிர் தலையாகிய முப்பொருள் உண்மையும் காட்டிக்கணும் ஏன் சிவம் காட்டிங்கிற ஒரு சொல் இங்க இல்லை இங்க இல்லை இல்லைங்களா அப்ப முப்பொருள் உண்மையை அறிவித்து நீ யார் நான் யார் நீ என்ன செய்யணும் என்னை அடையணும் ஆனா என்னை அடைவதற்கு ஏன் முடியல உன்னால ஏதோ தடை இருக்குது அந்த தடை சீக்கொல் டு மலம் அது நீங்க நாளன்றி காண முடியாது என்பதை இங்க காட்டாதனை எல்லாம் என்பதற்கு முப்பொருளையும் சொல்லணும் அங்க சொல்லும் போது ரெண்டு தான் சொல்லணும் ஏன் பின்னே சிவங்காட்டி என்று வருவதனால நீங்களா காட்டாதனையெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனையெல்லாம் கேட்பித்து அது என்னது மீண்டும் ஒரு சிக்கல் கேளாதனவெல்லாம் கேட்பித்து இது வரைக்கும் கேட்காதெல்லாம் கேட்டேனர் என்ன கேட்காது உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை கேட்டுக்குமா இது வரைக்கும் ஓங்காரத்து உட்பொருள் கேட்டிருக்குமா ஏ அது குருவாயிலாக உபதேசத்துல தான் கேட்கணும் வேற யாரும் சொல்ல கேட்டு பயணம் அப்ப கேளாதனையெல்லாம் என்பதற்கு என்ன பொருள் உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஏ சுவாமி ஓங்காரத்து உட்பொருள் நானே யோதவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் அதுதான் இங்க எது கேளாதனையெல்லாம் கேட்பித்து அப்போ உபதேசமாகிய ஒன்று குருநாதனால் தவிர வேற எதுவும் யாருங்க உபதேசமும் கேட்டேன் அங்க கேளாதனையெல்லாம் என்ன பொருள் சித்தாந்தம் படிச்சிருந்தாலும் எல்லாம் சங்கடப்படும் சங்கடம் இல்லாமல் ஆமா சீங்கிறது எதை குறிக்குது இறைவன் வா அம்மை யா உயிர் நாம மலங்கள் எனவே கேளாதன பன்மை நீங்க உபதேசம்ங்கிறது எது அந்த ஐந்து எழுத்து தானே அதை கூட உபதேசத்துல மூன்று முறை சொல்லுவாங்க எல்லாம் அப்படியே பக்கத்துல ஆன்மா வச்சுக்கிட்டு மேல அந்த ஒரு துணியை அப்படியே போட்டுட்டு அந்த ஆன்மாவுடைய காது கேட்கும்படியா உபதேசம் பண்ணுவாங்க நீங்க எல்லாம் தீட்சை பெற்றவங்க அல்லவா பெற்றவங்க அப்படி பண்ணும்போது மூன்று முறை குருநாதர் சொல்லுவார் மூன்று முறை அது திரும்ப அந்த ஆன்மா சொல்லணும் அப்படி சொன்ன பிறகுதான் அந்த திரையை எடுத்துட்டு திருநீர் அன்று முதல் நல்ல தீட்சை எடுத்துக்கொண்டோம் என்று பொருள் அல்லவா அப்படி அந்த ஐந்தெழுத்தினுடைய பொருளுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருள் அல்ல நீங்க எழுத்து எழுத்துல எழுத்து தொடர் ஒன்னே தவிர சிகரம் ஆண்டவனை குறிக்குது வகரம் அம்மையை குறிக்குது யகரம் உயிரை குறிக்குது நம்ம மலங்களை குறிக்குது அல்லவா அந்த கேடாதனை எல்லாம் கேட்பித்து இவற்றை எல்லாம் கேட்குமாறு செய்தான் பெருமானம் செய்து மீட்டேயும் பிறவாமல் காத்த ஆட்கொண்டான் இது இது கேட்ட பிறகு உபதேசம் எல்லாம் கேட்ட பிறகு என்னது நானேயோ தவம் செய்தேன் சிவாயன மயன பெற்றேன் தேனாய் நமதவுமாய் தித்திக்கும் செவருமான் தானே வந்து எனதுள்ளம் புகுந்த அடியார்க்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே அதான் அங்கே மீட்டேயும் பிறவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானி விச்சைன்னு படிக்கணும் இச்சைதானின்னு படிக்கக்கூடாது ஏன் விச்சைன்னு சொன்ன பெரிய வித்தை ஒண்ணுமே தெரியாத தனக்கு இவ்வளவு பெரிய குருநாதன் இவ்வளவு செய்தானே அதனால விச்சைன்னு படிக்கணும் ஏன்னா இச்சைன்னு படிச்சாலும் இலக்கணத்துல பழையில இலக்கணத்துல வகர உடம்படுமைன்னு ஆயிடாங்க ஆனால் நீங்க பொருள்படி படிக்கும்போது விச்சை ஏன் அப்படின்னு கேட்டா அடுத்த பாட்டு எப்படி எழுது பாருங்க பிச்சை தான் இது ஒப்பு அதனாலும் வீன்னு படிக்கணும் பிச்சை தான் இது ஒப்பதுண்டோ பிச்சைன்னா அவன் செய்த அந்த வேடிக்கை அது கொஞ்சமா நஞ்சமா ஐயா இந்த இந்த ஆன்மாவுக்கு கொடுத்து அவன் செய்த பெரும் செயல் ஒன்னு ரெண்டு அல்ல கேட்கில் மிகுகாதல் அடியாரம் அடியனாக்கி இது வரைக்கும் எனக்கு அடியாரம் என்னன்னு தெரியாது அந்த அடியார்க்கெல்லாம் அடியனாக என்னை ஆக்கினான் அச்சம் தீர்த்து எந்த அச்சம் பிறப்பச்சம் அல்லவா அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் மூடி அகனகவே பூந்தாண்டான் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்றாரே அது அமுதமூரி அகம் நெகவே என் உள்ளமெல்லாம் நெகிழும்படியாக பூந்தாண்டான் எப்படி அன்பு கூற இங்க பாருங்க அன்பு கூற கூற எந்த ராணா போட்டிருக்கு சின்ன ராணா போட்டிருக்கு ஏன் இந்த சின்ன ராணா போட்டா மிகுதியான அன்புன்னு அர்த்தம் பெரிய ராணா போட்டா கூறன்னா சொல்லுன்னு தான் அர்த்தம் பாலா பண தொல்லாப்பியம் கூர்ப்பும் கழிவும் உள்ளது சிறக்கும் இந்த கூற என்பதற்கும் கழி என்பதற்கும் சிறப்புன்னு அர்த்தம் தொல்லாப்பியம் அதனால தொல்லாப்பியம் சொன்னா எடுத்தான் இருக்கிறத அவரு அந்த ஆள் அந்த ஆத்துல இதெல்லாம் எளிமையா இருந்திருக்குது இப்ப அது அருமையா போயிட்டு அது அவங்க மேல தப்பு இல்ல கடுமையா பாட்டிருக்காங்க கூடாது நாம அந்த காலத்துல இருந்தோம்னா ரொம்ப சர்வசாரமா இருந்திருக்கும் அவர் இந்த காலத்துல இருந்தாலும் நான் சொல்ல வச்சு பாட மாட்டார் அதனால அவரை சொல்லியும் குற்றம் இல்லை உன்னை சொல்லி குற்றம் இல்லை <laughs> யாரை சொல்லியும் குற்றம் இல்லை அதனால அதனால அன்பு கூட அச்சன் ஆண் பெண் அலி ஆகாசமாகி தலைவனாக இருக்கின்றவன் ஆணாவும் இருப்பான் பெண்ணாவும் இருப்பான் ரெண்டு அல்லாதாவும் இருப்பான் ஏன் ஒரு நாமும் ஒருவரும் ஒன்றும் இல்லாத ஆள் அல்ல நாம வந்து அவனை ஆணாக பெண்ணாக இப்படி எல்லாம் வச்சுக்கிறோம் அல்ல ஆண் பெண் அலி ஆகாசமாகி ஆரலாய் நெருப்பாக அந்தமாய் அப்பால் நின்ற எல்லாவற்றுக்கும் முடிவாக அதற்கு அப்பாலும் இருக்கின்ற செச்சை மாமலர் புறையும் மேனி எங்கள் சிவபெருமான் தேவர் எம்பெருமான் தேவர் கோவி நல்ல சிவந்த மலர் போன்றிருக்கும்படியான திருமேனி உடையவன் அவன் தான் எங்களுடைய தேவர் கோபி செய்தான் தேவர்கோ அறியாத தேவதேவன் தேவர்கோங்கிறது இங்கே இந்திரன் இந்திரன் முதலியவரெல்லாம் அறியாத முடியவன் செழும் பொழில்கள் பயந்து காத்தழிக்கும் பொழில்கள் என்பது உலகம் என்ற பொருளையும் குறிக்கும் ரொம்ப அருகே இல்லமே இங்க பொடிகள்னு எந்த சோலையும் கேட்கப்படாது இங்க செழும்பொடிகள் சீக்குவல் டு இந்த உலகம் என்று பொருள் பொடிகள் பயந்து தோற்றுவிப்பான் காத்து செய்வான் அழிக்கும் அழிச்சிடுவான் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் முன்னையும் படிச்சோம் அதே தாங்க மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூவருக்கும் தலைவனாக இருப்பவன் மூர்த்தி மேலானவன் மூதாதி நம்ம அப்பாவுக்கெல்லாம் அப்பாவுக்கெல்லாம் அப்பாவுக்கெல்லாம் முத அப்பா அந்த அப்பா தான் அல்லவா உயிரப்பா மற்றதெல்லாம் உடலப்பா மூதாதி மாதாளும் பாகத்தியந்தை கூடவே அம்மாவோடு இருக்கின்ற பெருமான் வானவர்கோன் அவன் நம்ம யாவர்கோன் எல்லாருக்கும் தலைவனாயிருக்கிறவன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் அதனால யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் சொல்லும்போது என்ன யார் ஞாபகத்துக்கு வரும் அப்பர் சுவாமி ஞாபகத்துக்கு வரணும் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் இப்ப நல்ல திருமறையில வல்லவர்களாக இருக்கிற நமக்கு இந்த ரெண்டு இடத்தையும் கொடுத்துட்டு இடம் கூறி விளக்குன்னு கேட்டாங்கன்னா சிவகாசியில முன்னே சொல்லியிருக்கேன் சிவகாசியில பெண் பல்லவ மன்னன் வந்து ரெண்டு பேரை விட்டு போய் கூப்பிட்டு வாங்குறான் எங்க சமயம் மாறிட்டாரு வயிற்று வலின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டா கூப்பிட்டு வாங்குறான் அப்ப இந்த பல்லவன் அல்ல லட்சம் பல்லவன் போறா பார்த்துருப்பேன் நாம இருக்கக்கூடிய இங்கே பெருமானுடைய அந்த அருளை பெற்று அந்த பெருமிதத்தினாலே யாமார்க்கும் குடியல்லோம் இது வாதவூரர் கூற்று அது அப்பர சுவாமியின் கூற்று அது எங்க இருந்து பாடினது திருவதி வீரட்டானத்திலிருந்து இது எங்கே பாடினது திருப்பெருந்துறையில் அப்படிலாம் மதிப்பெண் போட்டு இப்ப வர வர பன்னெண்டாம் தேதி சிவகாசியில ஞான சம்பந்தர் நிறைவுபடுத்துறோம் அதுக்காக என்ன பண்ணாங்க கேட்டா நல்லா செய்யறாங்க ஓரளவு நால்வர் திருமேனி இது வரைக்கும் இல்ல அந்த கோவில்ல நால்வர் திருமேனியை அருமையா செய்து ஞான சம்பந்தருடைய அந்த இது திருமறை முற்றுவதில் முடிக்கிறோம் கல்லூரி பெருமணம் வேண்டாம் கல்யாணம் ஆகி அவர் அதனால அவர் திருமேனியை அந்த கோயில வளமா வைத்து அந்த நாவுக்கு ஞான சம்பந்தர் முடிச்சிடறோம் மறுநாள் நாவுக்கரசர் தொடக்கம் நாவுக்கரசருக்கு எல்லாம் திருமேனிகள் அபிஷேகம் எல்லாம் பண்ணி அதை வளமா கொண்டு வந்து நாவுக்கரசர் தொடங்குறோம் பரவாயில்ல எல்லாம் நான் அந்த எல்லாம் கூட செய்ய நான் சொல்லல அவங்கதான் ஐயா நீங்க எப்பவும் முற்றோதல் சொல்லிட்டீங்க அதனால நாங்க திருமேனி எல்லாம் இது பண்ணிடுறோம் அப்படியே என்ன செஞ்சிடுவோயா நல்ல அருமையான திருமேன் நால்வர் திருமேனியும் வச்சு எழுந்துருள் வித்து தூக்குறதெல்லாம் கூட தானே தூக்குறாங்க நான் நீன்னு ஆமா அப்படிலாம் வந்து ஒருத்தர் மற்றவங்க தூக்கணும்னு நினைக்கல எல்லாம் பெரும்பாலும் நாடார் சமுதாயத்தவர் எல்லாருடைய வீட்லயும் பெரும்பாலும் காமராஜர் அந்த திருவுருவம் இருக்கும் அது அவங்க அமைப்புல நல்லா அருமையாவே செய்யறாங்க நான் சொல்றேன் ஒரு பக்கம் தமிழ்நா தமிழகம் இந்த திரைக்காட்சி மற்றதுனால போனாலும் ஒரு பக்கம் ரொம்ப அழகாகவே இருக்கு நல்லாவே இருக்கு <laughs> எனவே இந்த மாதிரி இடங்குடி விளக்குன்னு சொன்னா யாவர்கோன் என்னையும் வந்து யாமார்க்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம் என்றார் அங்கே நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் என்றார் அல்லவா இங்க யாதும் அஞ்சோம் என்றார் அங்க நமனை எஞ்சோம் இல்லைங்களா இப்படி எல்லாம் நீங்க வேற்றுமை காட்டலாம் அந்த பாட்டுலாம் வச்சு மேவினோம் அவன் அடியார் அடியாரோடும் அந்த அடியார்க்கடியவனாக இருக்கிற நம்பினர் அதெல்லாம் பாருங்க இந்த அவன் அடியார் அடியாரோடும் நீங்க திருத்தொண்ட தொகையில பாருங்க தில்லைவாடந்த நடனம் அடியார்க்கும் அடியேன் அவரும் அடியார் தான் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் அங்கே நேரடியார் இல்லையே என்னாது ஏற்பையக்கடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் அப்ப சில சில அடியவர்களுக்கு நேரடி அவர்களுக்கு அடியவன் சில அடியவர்களுக்கு அவர் அடியாருக்கு அடியன் இப்படி சொன்னதுனால வந்து உயர்வு தாழ்வு கருதப்படாது பட்டிமன்றம் போட்டக்கூடாது எல்லா அடியவர்களும் ஒரே தன்மையில் வைத்து பேசுகிறார் அப்படிலாம் நெறிமுறை இருக்கு நேரடியாக அந்த அடியவருக்கு அடிமை சொல்வதும் உண்டு அந்த அடியவருக்கு அடியவருக்கும் அடிமையனாக இருக்கிறேன் என்று சொல்வதும் உண்டு அது கருதி யாராருக்கெல்லாம் இப்படி சொன்ன இதை எடுத்து ஆரம்பிச்சிடக்கூடாது நம்ம புத்தி போகக்கூடாது நம்ம புத்தி ரொம்ப கீழே இது கருதி இவர் உயர்வு அப்படி எல்லாம் போனோம்னு வச்சுங்க அது திருத்தொண்டர் படிக்காம இருந்தது நல்லது அவன் நல்லவன் அர்த்தம் இப்படியாக மேவினோம் அவன் அடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே குடைந்தாடுதல் என்ன அந்த அன்பினால் குடைந்தாடுவது இப்ப வந்து நீங்க பொய்கையில மொய்யார் தடம் பொய்கை புக்கு என்ன கையால் குடையலாம் அது தண்ணீர்ல குடையிறது இது அன்பில் குடைவது பார்த்தீங்களா அந்த குடைந்தேன்னு வரும்போது அது ஞாபகத்துக்கு வந்துடா நல்லது கையால் குடைந்து என்றார் ஆண்டு அங்கு தண்ணீரில் குடைவது இங்கே ஒரு அடிவருடைய அடிவர் அன்பில குடைவது அவன் அடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமி என்று சொல்லி இன்றளவு ஒரு ஒன்பது பாட்டு தான் முடிச்சிருக்கிறோம் ஆனா இவ்வளவு நேரம் ஆயிருக்குது இருந்தாலும் ஆத்ம சுத்தி அருமை ஆத்ம சுத்தி இப்ப எப்படி ஆங்கிலத்தை ரொம்ப அதிகமா பயன்படுத்தினா பெரிய புலமை நினைக்கிறோமோ அது போல இடைக்காலத்துல வடமொழியை நிறைய பயன்படுத்தினா புலமைன்னு நினைத்த காலம் என்ன பண்ற தமிழ என்னைக்குமே அப்படித்தான் கெட்டு போனா கெட்டுக்கிட்டே இருக்கிறான் <laughs> அதனால அப்ப என்னன்னு கேட்டா ஆத்தும அதுவும் வட சொல் சுத்தி அதுவும் வட சொல் சிவசிவ <laughs> அது அப்படியே அருமையா செய்யலாம் உயிர் தூய்மை என்று செய்யலாம் ஆத்மா உயிர் சுத்தி தூய்மை உயிர் தூய்மை என்று எழுதலாம் என்ன பண்றது ஆனா இதெல்லாம் மணிவாசர் வச்சது இல்ல ஆமா மணிவாசருக்கு நம்ம கருப்பூர் பிடிக்குமா பிடிக்க மாட்டோம் நம்ம பாடுகிற ஆட்கள் இந்த இந்த பத்து பாட்டு என்ன சொல்லுது இந்த உயிரானது தூய்மை அடையணும்னு சொல்லு அதெல்லாம் ஆப்துமா சுத்தி என்று வச்சாரு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அருமையா உயிர் தூய்மை திருவாசம் இனி பதிச்சோம்னு சொன்னா என்ன செய்யலாம் செய்யலாமே நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் திருவாசகம் முழுதும் என்ன கூறுகின்றன என்று கேட்டால் ரெண்டே ரெண்டு செய்யும் ஒன்று நன்றி உணர்வு இன்னொன்று பிரிவாற்றாம் அவ்வளவுதான் அப்படி வருகின்ற பொழுது இதுல என்ன செய்யறார் இந்த பிரிவாற்றாமை நன்றி உணர்வுல பிரிவாற்றாமையை தான் சார்ந்தது இது ஆனாலும் தான் நெஞ்சு இன்னும் எவ்வளவு செய்யணும் தெரியுமா அப்படிலாம் ஆண்டவனுக்கு எவ்வளவோ செய்யணும் இந்த பாடா பொண்ணு நெஞ்சு செய்யலையே என்று வருந்துகிறார் அவர் நெஞ்சு செய்யாம இல்ல அவ்வளவு செஞ்சு அவர் அளவில் அது நிறைவு இல்லை நிறைவு இல்லை ஆனா நம்ம விட லட்ச மடங்குல கோடி கோடி மடங்கு அவருடைய நெஞ்சு உயர்ந்த நெஞ்சு ஆனாலும் அவ்வளவு இருந்தும் கூட அவருடைய நெஞ்சில இதெல்லாம் போறாது கூப்பிட்டார் நெஞ்சை நோக்கி கூப்பிட்டார் நெஞ்சே இங்க வா அப்படின்னு வந்து நின்னது தீபாவளிக்கெல்லாம் ஊர் சுத்தாத ஒரு வாரம் தான் இருக்குன்னு தெரியுதா இல்ல பட்டாசு வெளியெல்லாம் வெடிச்சிட்டு இருக்காது தெரியுதானே சரி சரி இவ்வளவு தூரம் பெருமாள் திருப்பெருந்தூரையில் ஆட்கொண்டான்ல அப்படி ஆட்கொண்ட பெருமானை நோக்கி எதுக்கெல்லாம் ஆடுறீல்ல சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலையா ஆட்டம் ஆடுறீல்ல அந்த பெருமான் நினைத்து பெருமானே எவ்வளோ நிறந்த தகுதி வாய்ந்த பெருமானாகிய நீ ஒரு சிறிதும் தகுதி இல்லாத அடியேனி அந்த திருப்பெருந்துறையில குருந்த மரத்தில் அகர்ந்து கொண்டு ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி நான் ஒன்றும் அப்படி ஒன்று ஒண்ணு பாக்கணும்னு இல்லை நான் இப்படி நேர குதிரை வாங்கத்தான் போனேன் இப்படி பார்த்த பார்வையில் குருந்த மருந்து தெரிஞ்சது அது குருந்தம் தெரிஞ்சது தெரியல காது நேரா மேப்ப மாட்டேங்குது இப்படி திரும்பிச்சு அதுதான் நான் திருப்பல சுவாமி நீங்க திருப்பினது ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி அப்படிப்பட்ட பெருமானுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா உனக்கு காலையில தூக்கம் போன நேரம் நல்ல நீராடி நீரும் ஆடி என்ன செய்யணும் பெருமானே இப்படி செய்தாயே செய்தாயே என்றெல்லாம் செய்யணும் ஆடுகின்றிலை கூத்து தன்னை மறந்து ஆடணும்பா அவ்வளவு கருணை செஞ்சிருக்கான்ப்பா ஆடுகின்றிலை கூத்து ஒரு நாள் கூட அப்படி ஆடினதா தெரியல எனக்கு அப்படின்னு இல்ல சரி உடையான் கடற்கு அன்பு இலை வேண்டாம் ஆட வேணாம் அப்படி செய்தானே நினைத்து இந்த அன்பையாவது கொட்டியிருக்கியாப்பா உடையான் கலர்க்கு அன்பு இலை வேண்டாம் நல்ல ஊதாமூர்த்தி எல்லாம் பாடும்போது இருந்து கேட்டு கேட்டு கொஞ்ச நேரம் அவங்கள போல பாட முடியாது ஏன்னா அந்த தவம் வேணும் அஞ்சு ஆண்டு படித்து அந்த தவம் இருந்தாதான் செய்யலாம் நம்மளே எங்க பண்ணாதோ ஒன்னும் தெரியாது தெரியல இருக்கட்டும் அவங்க பாடுறத பார்த்து பார்த்தாவது கொஞ்சம் அன்பு செலுத்தி என்பு உருகி பாடுகின்றிலை எலும்பு உருக முடியா பாடணும்டா கண்ண தண்ணி வர முடியா மட்டுமல்ல எலும்பே உருகணும்னா என்பு உருக பாடுகின்றிலை செய்யல பணிகளை வேண்டாம் நல்ல அருமையா தான் சொல்றாருல்ல கரங்கு சிறங்குய்வார் ஓங்குவிக்கும் சிறுவன் கடல் வெல்க கரங்குய்வார் உண்மையிடும் பொன்கடல்கள் வெல்க அப்படி இருக்க பெருமான் நல்லா வணங்கினியா கொஞ்சம் கால் பண்ண வணங்கிட்ட வணங்குமே வணங்கினியா இல்லை பனிகிளை இப்ப எல்லாம் வருது அது கொண்டாடுறதா வேணாமாங்கிறது அதெல்லாம் வேற அவங்களுடைய அமைப்பு ஆனாலும் அன்னைக்கு சிறந்த நாட்களிலே பெற்றோரை வணங்கிக் கொள்ளணும் வணங்கிக் கொள்ளணும் அது பழக்கம் பழைய கால மரபு பெற்றோர் நம்முடைய தமையன் தமையனுக்கு வாய்த்த மனைவியார் எல்லாம் நம்ம வணங்க திறந்தவர்கள் மாமன் இப்படிப்பட்ட பெரியவங்க எல்லாம் வணங்கணும் நான் வணங்க என்ற பிள்ளை அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் அப்படி தண்டால் எடுக்க விடாது அப்படி விட நான் வணங்குவது என்னுடைய கண்கள் அவங்க கால் மேல படணும் திரு பாதமலர் சூடுகின்றிலை அவனுடைய திருப்படி திருவடியை போய் வணங்கும் போது நீ வணங்கும் போது உன்னுடைய சிரசு மேல அந்த தலை படணும்டா பாதமலர் சூடுகின்றிலை அவனுடைய உன் தலையில எது இருக்கணும்னு கேட்டா அவங்க திருவடி பட்டிருக்கணும்ப்பா திருவடி பட்டிருக்கணும்ப்பா அப்பதான் பண்ணணும் பாதமலர் சூடுகின்றிலை செய்யல வேண்டாம் கொல்லப்புறத்தில் ரெண்டு பூ இருக்குல்ல அத வேணாம் திருமூலர் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை ஏன்னா நம்ம பெரியவங்களோட மாதிரி இறக்கி கொண்டு யாரும் சொல்ல முடியாது நீங்க நந்தியாவட்டம் படிப்பா மல்லி மல்லிகைப்பூ படிப்பா அது படிப்பா எங்க வீட்டுல இருக்கிறாரு வேணா என்னதான் இருக்குதான்னு ஒண்ணும் இல்லைங்க அந்த வேலியில ஒரே ஒரு எருக்குஞ்செடி அதுல ரெண்டு தலை இருக்குன்னு அடாராடா அருமையாச்சே அந்த செடியில ரெண்டு தலையை பறி போட்டு யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை வில்வம்னோடு சொல்லுங்க வில்வம்னோடு சொல்லுங்க ஏதோ பச்சையா இருக்குன்னு அவ்வளவுதான் ஆகவே அப்படி அந்த பாத மலர் சூடுகின்றிலை வேண்டாம் சூட்டுகின்றதும் இலை அவன் திருவடியில் ரெண்டு பூவாவது போட்டியாடா அல்லது ரெண்டு தளிராவது போட்டியா இல்ல சார் பார்த்தார் இப்ப சொன்னதுல எதுவுமே ஒண்ணு செய்யலையாட்டுருங்க ஆடுகின்றலை கூத்து உடையான்களற்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றிலை பதிப்பதும் செய்கிலை இப்படி செய்யலேன்னு ஒரு துடிப்பாவது இருக்க வேணாமாடா பதிப்பது பனியிலை மனங்களை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இல்லை ஏழு சொல்றார் ஏழு இல்லை என்னமா இருக்க துணையிலி பிணனெஞ்சே உனக்கு நீ அவன் துணை வருவான் நீ நெஞ்சல்ல பிண நெஞ்சே உனக்கும் செத்த பிணத்துக்கு என்ன வேற்றுமே பிணம் என்ன செய்யும் ஆடுதா குத்து உடையான் கிழக்கு அன்பு செய்யுதா இல்ல என்புருகி பாடுகின்றதா இல்ல பதைக்குதா இல்ல பணிகளை பாதமல சூடுகின்றலை சூட்டுகின்றது இல்லை அதுவும் நீயும் ஒண்ணுதான் துணையிலி பிண நெஞ்சே அதாவது ஒரு இதை போட்டு போத்திடலாம் பாட்டு கிடக்கு நல்லா நீ இதை செய்யாது மட்டுமில்ல செய்ய வேண்டாத வேற செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதனால மக்களை மக்கள் அறத மக்கள்ல துணை ஈழிப்பென என்னது இது என்ன பண்ணுது முதல் சொல்லிட்டு இருந்தது என்ன அவர் அவருக்கு நான் கிட்ட கொஞ்சம் நேரம் இப்படி பார்த்தார் இதெல்லாம் வெளிய வெளியில காட்டினா காட்ட மாட்டான் காட்டினா கொஞ்சம் தப்பி தவறி ஏதேனும் திருவாசம் வந்துட்டுன்னா நாடு ஜன்னி பிறந்துடும் அதனால வேண்டாமா அப்பா வேண்டாம் அல்ல துணை இழிப்பின நெஞ்சே அப்படி சொன்னோன்னு நெஞ்சு அப்படி நிக்குது இவருக்கு என்னன்னு கேட்ட மூஞ்சல் புளி கூட என்னமில்ல அது நெஞ்சு நின்று தலையை சொல்லிட்டு நிற்குது அப்புறம் பார்த்தா சரி இவ்வளவு மோசமா இருந்தாலும் இந்த நெஞ்சை கட்டி தானே மாரடிக்க வேண்டியிருக்கு ஆமா ஏன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் பெரியவங்க வாக்கு பெருமான் எழுந்தருள்னா எங்க எழுந்தருள்வான் இந்த இந்த தலை முதல் கால் வரை ஆறு அடிக்குள்ள இங்கதான் தாங்க அப்போ இந்த நெஞ்சுதான் இன்னைக்கு இல்லைன்னா கூட இதை வச்சுதான் நமக்கு அரையற வேண்டியிருக்கு அதனால இப்படி கொஞ்ச நேரம் இப்படி பார்த்துட்டு கோபத்துல இருந்து வரப்படுறாங்க ம் சரி இங்கதான் நிக்கிறிய இங்கதான் நிக்கிறேன்னு அர்த்தம் அதுக்கு இல்லைண்ணா நடிச்சு காட்டலாம் இல்ல சரி சரி பேருகின்றிலை பெருமான் எங்க இருக்கிறான் எங்க கோவில் இருக்கு சிவன் கோவில் இருக்குது இன்னைக்கு போய் பாடி வளம் வந்துட்டு வரலாம் இன்னைக்காவது தேடிய சரி இப்படி எல்லாம் செய்யலையேன்னு சொல்லிட்டு பெருவுதோராலரிலை நாலு தெருவில் அல்ல திருவண்ணாமலை தெருவில் போய் எல்லாம் நல்ல புண்ணியவான்கள் அவன் தெருவில் ஐயா நீங்க எல்லாம் மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் கிரி பிரச்சனை வர்றீங்க உள்ள பெருமாள் அண்ணாமலையான் அடிக்கவனம் சென்றிருந்தீர்கள் இந்த பாவி செய்யல என்று போய் பெருவதோர் அலரிலை அதாவது செஞ்சியாடா அப்படின்னாரு செய்வது ஒன்று அறியேனே உன்னை வைத்து நான் என்ன செய்ய போறேன் என்னதான் செய்ய முடியும் உன்னை வச்சுக்கிட்டு பாவம் இப்படி சொல்லுகிறார் தன் நெஞ்சை நோக்கி ஏன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படி வாழ்ந்த பெருமான் ஏன் இப்படி நெஞ்சு சொல்லுகிறார்னு கேட்டா அவர் நெஞ்சுக்கு சொல்லுவது போல நம்முடைய நெஞ்சுகளுக்கு சொல்லுகிறார் சிவ சிவ சார் இது வரைக்கும் நம்ம எதுவா அவர் நெஞ்சுக்கு சொல்றதால நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டு வந்தோம் முன்னாரு எல்லாம் சாட்சாத் நம்ம நெஞ்சுகளுக்கு நம்ம நெஞ்சு இப்பெல்லாம் செய்யுதா இல்ல துணை எழுப்பின நெஞ்சே பேருகின்றிலை பெறுவதோர் அலரிலை செய்வதொன்று அறியே ஏதேனும் ஒண்ணு செய்திருந்தா கூட தப்பிருக்கலாம் ஏண்டா என்னைக்கு ஆசிரியர் பாடம் நடத்தினாரோ அன்னிலிருந்து படிக்க ஆரம்பிச்சியோ இல்லை வேண்டாம் அதை வந்து இது இது பண்ணல லிஸ்ட் போட்டாங்க என்னைக்கு இந்த டேபிள் போட்டிருக்காங்க இன்னைக்கு தேர்வுன்னு அப்படி டைம் டேபிள் தேர்வு சொன்ன படிக்க வேண்டாம் நாளைக்கு தேர்வு இன்னைக்கு நாள் படிக்க ஆரம்பிச்சியோ இல்ல வேண்டாம் மறுநாள் காலையில பார்த்தா அவங்க படிச்சுட்டு இருப்பாங்களே அந்த இதை ஒரு மணி நேரம் அரை மணி நேரமா படிச்சியோ இல்ல செய்வதொன்று அறியேனே உன்னை கட்டிட்டு மாரடிக்க வேண்டியதான் எப்படி அவன் பாஸ் ஆகும் என்று சொல்லுவது போல தன் நெஞ்சை நோக்கி இப்படி எல்லாம் சொல்லுகிறார் தன் நெஞ்சிற்கன்று நம் நெஞ்சிற்கு இது ஆகவே இந்த ஒன்றில் ஏதேனும் ஒன்றாவதுதான் செய்தால்தான் நெஞ்சே நம்முடைய அந்த ஆன்மா கரையேறும் அப்ப அப்படி செய்தால் ஆத்ம சுத்தி செய்யவில்லையானால் ஆத்மா அசுத்தம் ஆமா அப்படி மாதிரி திருப்பி போட வேண்டியதானே செஞ்சா ஆத்மா சுத்தி அடையுதுன்னு சொல்றோம் என்ன அசுத்தமா இருக்குன்னு அர்த்தம் எது வேண்டும் சொல்லணுமே அவ்வளவுதான் ஆத்மா சுத்தமா இருக்கணுமா அல்லது ஆத்மா வந்து அசுத்தமா இருக்கணுமா நீதான் முடிவு அருமையான பாடல்கள் தான் என்ன இல்லை விலங்கலை அறிவிலாதையனை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்த இது பாருங்க இது ஒண்ணு நன்றி உணர்வு நன்றி உணர்வு எப்படி இருந்த நான் அறிவிலாதையனை கொஞ்சமும் அறிவே இல்லையா இது கடைசியில மாண்புமிகு அமைச்சரா இருந்திருக்காரு மாண்புமிகு அமைச்சர்னா எப்படி இருக்கணும் திருவள்ளுவர் அங்க இருந்து வருவார் என்னப்பா என்னமோ கேட்கிறீ அப்படின்னு இந்த சுவாமி மாண்புமிகு அமைச்சர்னா அவருக்கு என்ன யோகியதை இருக்கணும் அப்படின்னா மதிநுட்பம் நூலோர் உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை பத்து குரல் பாடியிருக்கிறேன் ஒன்னாவது சொல்றேன் கேட்டுக்க என்னதுங்க மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அப்படின்னா மாண்புமிகு அமைச்சருக்கு என்ன அறிவு இருக்குன்னா இயற்கை அறிவு இருக்கணும் நூலறிவும் இருக்கணும் மதிநுட்பம்னா இயற்கை அறிவு நூலோன்னா பெரிய பல்கலைக்கழக பட்டங்கள் மதிநுட்பம் நூலோர் உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னே அப்படிப்பட்ட அமைச்சராக இருப்பான் அவங்ககிட்ட அசைக்க முடியாதுடா ஒரு பய ஏமாத்த முடியாது தெரியுமில்ல அப்படின்னு அப்படிப்பட்ட மதிநுட்பம் நூலோருடைய அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அதே மணிவாசகர் ஆயினும் அறிவிலாதயனை அறிவே இல்லாதவன் அப்ப என்ன அர்த்தம் அறிவு எதை அறியணுமோ அந்த அறிவில்லாமே எதை அறிய வேண்டாமோ அதெல்லாம் அறிஞ்சிருக்கு அப்ப எதை அறியணும் என்றால் பெருமா நமக்கு மேல் பெருமானோரும் உண்டு அவனை வணங்கியும் வாழ்த்தியும் வழிபட்டால்தான் இந்த ஆன்மா கரையேறும் இந்த ஆன்மா இப்பொழுது இருக்கின்ற இடம் சுத்தம் அல்ல அல்லவா அசுத்தம் ஏன் இங்கே எதுல இருக்குது நீங்க தான் சொன்னீங்க எதுல இருக்குது அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலன் இந்த வரியை படிக்கும்போது திருவாசகம் தான் ஆனா அருவறுப்பா படிக்கணும் ஏன் இந்த சனியில பற்றி அறம் அறம்பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தியங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இயலாத சிறியேன் கொஞ்சம் கூட நன்மை என்பதே இல்லாத சிறியவனா இருக்கனே அப்போ எந்த அறிவு இந்த ஆன்மா கரையேறுவதற்குரிய அறிவு அந்த அறிவு இல்லாத அறிவில்லாத நான் குதிரை வாங்கத்தானே போனேன் திருப்பெருந்துரைக்கு கோவிலுக்காக வந்து ரெண்டு சூட வைக்கவா வந்து இல்லையே நான் வந்தது குதிரை வாங்கத்தான் இப்படி அறிவிலாத என்ன செய்தாய் திருப்பெருந்துறையில செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோவிலும் காட்டி